நாடு பாண்டிய நாடு ஸ்தலம் ஆப்பனூர் திருச்சிற்றம்பலம் முற்றும் சடை முடிமேன் முதிராகீழம் பிறையன் ஒற்றை பட அரபம் அது கொண்டரை கணிந்தான் செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்று மனமுடையார் வினைப்பற்றரோ பாரே குரவங்கமள் குழலாள் குடிகொண்டு நின்று விண்ணோர் விரவும் தீருமேனி விளங்கும் வளையேற்றின் அரபம் மணிந்தானை அணியாப்பனூரானை பரவுமனமுடையார் வினை பெற்றரோ பாரேன் முருகு பீரி குழலார் மனங்கொள்ள நங்கனை முன் பெரிது மூனிந்துகந்தான் பெருமான் பேருங்காட்டின் அரபம் மணிந்தானை அணியாப்பனூரானை பரவு மனமுடையார் வினைப்பற்றோ பெற்றரோ பாரே பிணியும் பேரப்பருப்பான் பெருமான் பேருங்காட்டில் துணியின் உடை தாழ சுடரேந்தியாடுவான் அணியும் போனலானை அணியாப்பனூரானை படியும் மனமுடையார் வினைப்பற்றரூபாரே தகரமணி அருபி தடமால்வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலங்கொன்ற வென்றுகந்தான் அகர மூதலானை அணியாப்பனூரானை பகர மனமுடையார் வினைப்பற்றோ பாரே ஓடொந்தேரி புறங்கள் உடனே ஊலந்தபிய காடத்தீட்டமாக கனல் கொண்டு நின்றீரவில் ஆடும் தோழிலானே அணியாப்பனூரானை பாடுமனமுடையார் வினை பாரே இயலும் வேடை ஏறி எரிகொள்மூவீசி கயலி நீணை கண்ணாள் ஒரு பால் கலந்தாட இயலும் ஈசையானை எழிலாப்பலூரானை பயிலு மனமுடையார் வினைப்பற்றரூபாரே கருக்கு மணி மிடரன் கதனாக கச்சையினான் உருக்கும் அடியவரை ஒளிவன் பீரை சூடி அரக்கன் தீரழித்தான் அணியாப்பனூரானை பருக்கு மனமுடையார் வினை பாரே கண்ணன் கடி கமல மேலி நீ தூரையும் அண்ணர்கள பரிதாய் நின்றங்கடியார் மேல் எண்ணில் வீணை களைவான் எழிலாப்பனூரானை பண்ணின் இசை பகர்வார் வினைப்பற்றருப்பாரே செய்ய கலிங்கத்தார் சிறுதட்டுடையார்கள் தட்டுடையார்கள் பொய்யர் பூரங்கூற புரிந்த அடியாரை ஐயம்மாகற்றுவான் அணியாப்பனூரானை பையனீனைந்தெழுவார் வினைப்பற்றருப்பாரே அந்தன் போனல் வைகை அணியாப்பனூர் மேய சந்தமலர் கொன்றை சடைமேலூடையானை நந்தியடி பரவும் நலஞான சம்பந்தன் சந்தமீவை வல்லார் பாரே சுவாமி அன்ன வினோதன் அம்பாள் குறவங்கமழ் குழலி திருச்சிற்றம்பலம்